அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் இதோ கீரை வகைகளும் காய்கறிகளும் புதினாவும் கொத்துமல்லியும் மனம் வீசிக்கொண்டிருந்த மார்க்கெட்டுக்கு தொட்டார் போன்றே பயிரையும் நெத்திலையும் கெண்டையுமான மீன்களின் வாசனையோடு கடையொன்று வந்து அமர்ந்தாற்போலே திரைத்துறையில் சில படங்களும் சில பாடல்களும் வித்தியாசமான வாசனைகளோடு தோன்றி கவனத்தை ஈர்த்து நிற்பது உண்டு அப்படிப்பட்ட பாவனையில் கானா பாடல்களின் பாணியில் கிராமிய குரலின் தொனியில் ஒலிக்க தொடங்கியது இன்றைக்கு நான் தரும் பாடல் வாழ மீனுக்கும் வெளாங்கு மீனுக்கும் கல்யாணம் என்கின்ற அந்த பாடல்தான் அது என்பதை நீங்களும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா தானே இயற்றிய இந்த பாடலை தனது குரலிலே பாடி அந்த காட்சியிலே கானா உலகநாதன் வந்தபோது அவரை போன்ற இசை கலைஞர்களுக்கு மட்டுமல்லாது பரவலாகவே அனைவரையும் கவனிக்கும்படியான காட்சியாக சித்திரம் பேசுதடி படத்தின் இந்த பாடல் காட்சி கலகலப்பூட்டியது பசையான இசைக்கேற்ப ஆசையோடு நடக்கும் குழு நடனமும் பொருத்தமாகி கனம் சேர்த்திருக்கும் ஒரு கானமாக அது வடிவமும் எடுத்துக்கொண்டது வெகு காலத்திற்கு முன்னர் வந்த சுண்டெலிக்கும் சுண்டெலிக்கும் கல்யாணம் என்கின்ற பாடலை முன்மாதிரியாக கொண்டு இது அமைக்கப்பட்டுள்ளது என்கிற நினைவை ஏந்தி வந்த போதிலும் இந்த பாடலின் வரிகள் அனைத்துமே மீன்களின் வகைகளையெல்லாம் பட்டியலிட்டு அணிவகுத்து அழகு சேர்த்திருப்பது பாராட்டுதல்களை வலைவீசி பிடித்து விடுகிறது கடற்கரை மணலின் ஈரமும் குப்பங்களின் சுப நிகழ்வு சந்தோஷமும் இந்த பாடலுக்கு படகின் துடுப்புகளாக துணை சேர்த்திருப்பதும் சிறப்பான அம்சமே ஆகும் இதோ நேயர்களே அந்த பாடல் மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சென்னாக்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலும் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் ஓ கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வாழ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம் என் மேலத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம் பாற மீன் நடத்தி வரார் பார்ட்டியும் அங்கு தேர் போல போகுதையா ஊர்கோல காட்சியும் ஊர்கோல காட்சியும் பல மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம் தானங்கோ கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் சொந்த பந்த மீ பந்த மீசக்கார் கடுமா பெண்ணுக்கு சொந்த பந்த மீசக்கார் கடுமா அந்த சங்கர மீன அவ்வளவு மீன வரவழைப்ப தருகுது வரவழைப்ப தருகுது பல மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அந்த சென்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ தலைவர் திமிங்கலம் தானுங்கோ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் ஓ